பொறுப்பாக அமைந்தது ரசூசல்லா செல்லம் தன்னுடைய இருபத்தி மூணு வருட முயற்சியினூடாக ஒரு சமூகத்தை எப்படி கட்டி எழுப்பினார்கள் என்றால் அவர்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அதை சரிவர புரிந்து செயல்பட்டார் அல்லாமத்தால எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டிய ஆக முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் எதை எந்த முறையில் எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த நுணுக்கத்தை அந்த தெளிவை அந்த வழிகாட்டலை அல்லா எங்களோட உள்ளத்துல உதிக்க வைத்து அதை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் நீங்களும் அடைய வேண்டும் குரான் எல்லா விஷயத்தையும் தொழுமையோடு இணைத்திருக்கிறது இருக்கிறது தேவையா சொல்லுங்க வறட்சியா சொல்லுங்க பதட்டமா சொல்லுங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லா இடத்துல உதவி தேடுமா வறட்சியாக இருக்கிறது ஜும்மாவுடைய நேரம் சஹாபி வந்து மலைக்காக வேண்டிக் கொள்கிறார் நபி அவர்கள் ஜும்மாவுடைய மெம்பர்லேயே கையை தூக்கி துவா செய்கிறார்கள் அல்லாஹ் தாலா மலைய ரசிவார்கள் அடுத்த வாரம் வந்து சொல்கிறார் அதிகரித்து விட்டது அது போதும் என்கிறார்கள் நபி அவர்கள் அதற்கும் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் அதை நீக்கிவிட்டார் என்ற தொழுகையை இருக்கிறது இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாக இருந்தார் மக்கள் சொன்னார்கள் அந்த காலத்துல ஏற்பட்ட எக்லிப்ஸ் அந்த கிரகணத்தை பார்த்து சொன்னார்கள் இது வந்து பௌத்தில தான் ஏற்பட்டிருக்குது நம்ம சொன்னாங்க இந்த சூரிய சந்திர கிரகங்கள் எதுவுமே யாரும் மௌத்த ஹயாத்தை கொண்டு வர்றதில்லை அல்லாஹாலா இதை ஏற்படுத்துகிறார்கள் சில வேலை இதால ஒரு அச்சம் ஏற்படுகிறது பன்னெண்டு மணிக்கு அவ்வளவு வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஏற்பட்ட அந்த சூரிய கருண் காரணத்தினால பட்ட பகலும் அப்படி இருளாக மாறிவிடுகிறது அடியார்களுக்கு சில சந்தர்ப்பத்துல இப்படிதான் நான் காலங்களை மாற்றுகிறேன் என்பதை அதனால கண்டிப்பாக செல்லம் ஒரு உம்மத்தை தயாரித்தார்கள் அந்த உம்மத்துல அஷரா முபஷரா ஒரே டைம்ல ஒரே நேரத்துல நிறைய பத்து பேருக்கு சொர்க்கத்துக்கு நண்பாராயிடும் அபுபக்கர் பில் ஜென்னா உமர் பில் ஜென்னா உஸ்மான் பில் ஜென்னா அலி பில் ஜென்னா சாத் பில் தல்ஹா பில் ஜென்னன் அபுபைதா பில் ஜென்னன் ஜுபைர் பில் ஜென்னன் செல்லும் ஒரே சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு சொத்தத்துக்கு நண்பாக சொன்னார் இவர்கள் மார்க்க விஷயங்களை புராண அதிச அந்த காலத்துக்கு தனக்கு தேவையான அறிவை பெற்றுக் கொண்டார் அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் நபியவர்கள் வஃத்தாகும் பொழுது அப்துல்லா பதிமூணு வயது பதிமூணு வயது அப்ப இந்த நிகழ்ச்சி ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் நடந்திருக்கிறது ஆண் தாயுடைய உம்முல் பதிலுடைய சகோதரி மைமூனா நபி அல்லாஹா நபி அவர்களுடைய மனைமார்களில் ஒருவர் அப்துல்லா அப்பாஸ் மருமகன் மகரம் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டிக்கிட்டு சொல்றாங்க எனக்கு நைட்ல உங்களோட தூங்கணும் நபியோட நீங்க படுக்கும் பொழுது நானும் வந்து உங்களோட தூங்கணும் நபியவர்களுடைய அந்த ரவுபா மசூது நபையில் இருக்கக்கூடிய அந்த வீட பார்த்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு சின்ன இடம் அதுல ஒன்பது மனைவார்கள் வசித்தார்கள் அதுல நம்பாஸ் முதலானவர்கள் அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்தார்கள் நீண்ட சம்பவம் மிக சுருக்கமாக இரவு நேரம் நகையவர்கள் வாஷ்ரூமுக்கு போன நேரத்துல இவங்க எழும்பி ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு போயிட்டு அங்க வைக்கிறாங்க தண்ணி வைக்கிறாங்க நபியுடைய நீர் அந்த தன்னிக்கு அந்த நேரத்துல அது நிறைவேற்றப்படுகிறது ஆனா ஒரு குமுக்கு ஒரு சின்ன சத்தத்தை கூட வெளிப்படுத்தவில்லை நான் தான் செஞ்சது வெளிப்படுத்த அதுல அப்பா குழந்தைகளாக அப்படியே தூங்குறது போல தூங்கல ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி எந்த முறையில நடந்து கொள்ளணும் என்பதும் மார்க்கம் வழிகாட்டு இருக்கு தன்னுடைய ஓதல் இதெல்லாம் செஞ்சுட்டு அது பிறகு வந்து பாக்குறாங்க பண்ணிக்கிறேன் புகாரிக்கு மிக சிறந்த விரிவுரை எழுதினவர்கள் அவர் சொல்கிறார்கள் இந்த பிள்ளையுடைய நுணுக்கத்தை பாருங்க தண்ணி வச்சிருக்கிறேன்னு கூட சொல்லுங்க தண்ணியை நான் பழந்து அப்படி நிக்கிறேன்னு நிக்கவும் இல்லை தண்ணியை வச்சுட்டு அந்த வேலையை போய் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நபியார்கள் அந்த தண்ணி எடுத்ததற்கு பிறகு பாதிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்ச முன்னோ பின்னோ கேட்கிறாங்க உமுசுலை சுலை மைமூனா யாரும் இந்த தண்ணியை வச்சது சொன்னாங்க காதல் கொலை இந்த சின்ன பையன் தான் வைத்தான் அங்கு நபியுடைய நாவால இந்த குழந்தைக்கு ஒரு துவாவலியானது அல்லாஹும் அல்லாஹும் அல்லிபுல் கிதாப் யாரெல்லாம் இவருக்கு குரானுடைய ஹதீசுடைய கிதாபு ஒரு ஹிக்மம் இந்த அறிவை இந்த நுணுக்கத்தை இவருக்கு தெளிவை கொடு என்று அல்லா இடத்துல பண்றாங்க அந்த துவாவுடைய பிரதிபலன் அந்த துவாவுடைய பாக்கியம் அது என்னவாக மாறுச்சுன்னா தாய் நகரத்துல ஒரு காலத்துல எவ்வளவு மக்களுடைய செலவுக்கு கேட்டா இந்த ஜும்மா கூட நூறு மடங்கு சில இடத்துக்கு அதிகமாக இருக்கும் பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் மக்கள் வெள்ளமாக இருக்கும் மக்கள் வருவார்கள் போவார்கள் அவர்கள்ட்ட எதை கேட்டாலும் அதற்கு விடை அளிப்பார்கள் குரான் வேணுமா அதீஸ் வேணுமா தப்சீர் வேணுமா கெக்கு வேணுமா அறம் இலக்கணம் வேணுமா கவிதைகள் வேணுமா மக்கள் வந்துட்டு போவாங்க படிச்சுட்டு போவாங்க தாய்ப்புல தான் அப்துல்லா அப்பாஸ் வந்து நான் அவரும் இருக்க விட்டது அல்லாவுக்கான பிற்காலத்துல அவர்களுக்கு அந்த நுணுக்கத்தை அந்த அறிவை கொடுத்தார் எப்படி கொடுத்தாங்க என்று சொன்னா அதை நீங்க இன்னொரு உதாரணத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும் அதற்கு எல்லாம் எல்லாருடைய அந்த பாலிமெண்ட் அந்த கேபினட் மினிஸ்ட்ரியில அந்த கடிதத்துல அவர்கள் தெரிவு செஞ்ச பல மூத்தவர்களுக்கு மத்தியில அதுல உஸ்மான் அலி அபுபைதா இந்த மூத்தவர்களுக்கு மத்தியில இந்த ஒரு சிறியவர் இருக்கிறார் ஒரு பதினேழு வயதுடையவர் அல்லது பதினைந்து வயதுடையவர் எல்லாரும் கேட்கிறாங்க எங்கட பிள்ளையும் இருக்குது எங்களை மட்டும் உச்சத்தை இவர் இந்த பிள்ளைய மட்டும் எடுத்திருக்கிறீங்க அப்பதான் உமது ஒரு நாள் இந்த சூரத்து நசுர என்ற இந்த சூரத்தை ஓதி இதுக்கு பலருக்கிட்ட விளக்கம் கேட்ட நேரம் யாருமே அதுக்கு விளக்கம் சொல்லல இந்த சிறுவர் அதுக்கு விளக்கம் சொன்னார் அல்லாஹாலா இதுல நபியுடைய மௌத்த அறிவித்திருக்கிறான் நபியே நீங்க வந்த அந்த மிஷன் முடிஞ்சிருக்கிறது இப்ப நீங்க ரெடியாக அங்க போறதுக்கு முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன் அல்லா எங்கட குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் மூத்தவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கும் ஏராளமான சம்பவங்கள் இருக்குது அதற்கு அலசிட்டு மாலை பத்து வயதுல நபியோட சேர்ந்தாங்க பத்து வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க அதுல கிடைச்ச பாக்கியம் சொல்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது வயது அல்லா நபியுடைய நாலு துவால எனக்கு மன்னிப்பு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் எனக்கு நீண்ட ஆயுள் நான் தொண்ணூறு தாண்டிட்டேன் எனக்கு ஏராளமான செல்வ குழந்தைகள் எனக்கு செல்வம் பாக்கியம் எல்லாத்தையும் நல்லா தந்திருக்கிறான் என்ற கையாலே பல குழந்தைகள் நான் இருக்கிறேன் கண்ணியமானவர்களே இங்கு நான் முதல் முதலாக சொல்ல விரும்புவது எந்த நேரத்துல எதை செய்யணும் என்ற அந்த நுணுக்கத்தை அந்த அறிவை அல்ல எனக்கும் உங்களுக்கும் கால சூழலுக்கு ஏற்ப நசிவாக்கணும் அதுக்கு நான் அல்லா இடத்துல அல்லா மகின்னா மராசுக என்ற அல்லா எனக்கு அந்த இல்லாம எனக்கு அந்த உதிப்ப எனக்கு அந்த வழிகாட்டில் நீனே தான் அல்லா இடத்தில் துவாக்கிக் நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நான் செய்யக்கூடிய ஒரு பணி அதை அந்த மாதிரி இருக்கணும் என்பதுதான் இங்க எல்லோரும் கருத்துக்கு எடுக்க கனிவாக வந்து ஒரு வாழ்க்கைக்குரிய வழிகாட்டு அல்லாஹால இதை நாம் இறக்கிருக்கிறோம் உங்களுக்கு நாம் இறக்கிருக்கிற வேதம் அதுல உங்களை பத்தி நாம் பயன் செஞ்சிருக்கிறோம் வரலாறுகளை பயன் செஞ்சிருக்கிறோம் அதுல உங்களுக்கு படிப்புல இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லாஹால படிப்புல என்று சொல்கிறோம் இந்த காலம் ஒரு பிரசிடென்டல் எலெக்ஷனுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அரசியல் இதுல விதிவிலக்கு இல்லாம எல்லாருமே ஈடுபட்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைகளை கேட்டாலும் இந்த அரசியலை பற்றி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காரணம் அரசியலை பத்தி பேசல என்று யாரும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அல்லாஹாலா வாழ்க்கையில எதெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் அல்லாஹாலா பேசியிருக்கிறார் இது மிக விரிவானது இந்த அரை நேரத்துல இந்த தலைப்பை சொல்லி முடிக்க முடியாது எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எனக்கு பேசுவதற்கு அல்லாஹ் கௌபி செய்ய வேண்டும் என்று நானும் வாசிடுகின்றேன் கனிமனத்திலே அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இஸ்லாம் அரசியல் தான் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகளும் மிக எக்ஸ்ட்ரீமான கருத்து உள்ளது இஸ்லாம் என்றாலே அரசியல் தான் என்று சொல்வதும் இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதும் இது ரெண்டுமே மிகவும் தீவிரமான கருத்துகள் எப்படி வியாபாரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ திருமணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ ஒரு தொழிலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ ஒரு விவசாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ அதே போலதான் பாலிடிக்ஸ்க்கும் அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது இத சரியான முறையில புரிந்து ஒவ்வொருவரும் அந்த வழிகாட்டில பெற்று செயல்படுவது அவசியமாக இருக்கிறது செல்லும் அவர்களுக்கு அல்லாத்தால வழங்கிய தீன்ல எப்படி வியாபாரத்துக்குரிய வழிகாட்டல் அல்லா எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி அல்லாத்தால கொடுத்திருக்கிறார் விவசாயம் தொழிலாளர்களுக்கு தொழில் ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இதனுடைய வழிகாட்டல் மிக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது அதனால யாருமே இந்த விவாதத்துக்கு போகக்கூடாது இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை யாரும் இந்த அளவுக்கு அதை கொண்டு போய் வச்சிடக்கூடாது இஸ்லாமின் தான் அரசியல் தான் என்ற இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் அப்பால் எப்படி வியாபாரம் தொழில் உத்தியோகம் விவசாயம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் என்பது இஸ்லாம் அல்ல கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு சாப்ட்வேர்ல ஈடுபட்டது இஸ்லாம் அல்ல அந்த கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர்ல இருந்து கொண்டு அதை இஸ்லாமிய பயன்படுத்தி தங்க சம்பாத்தியத்தை அமைச்சு கொள்வது அது இஸ்லாம் அவருக்கு கொடுத்த அந்த நுணுக்கத்தை அந்த அறிவை சரியான முறையில பயன்படுத்துவதன் மூலமாக அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல உள்ள மனிதர் அது உலகத்திற்கு பொறுமதியான புரோஷனமான ஒன்றை ஒரு சப்பையாக தயாரித்து அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது மக்கள் அதை உபயோகிக்கும் பொழுது அவருடைய நீயத்தும் அவருடைய முயற்சியும் சரியாக அமையும் பொழுது அது இஸ்லாமிய வழிகாட்டல் படி அமையும் பொழுது அது இஸ்லாமாக மாறுகின்றது சரியத்தாக மாறுகின்றது மனித ஜின்களை அல்லா வணக்கத்துக்காகவே படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தொழுக நோம்பு சக்காத் அஞ்சு வணக்கம் என்பது எல்லாருக்கும் தெரியுது தொழில் வியாபாரம் அரசியல் என்பது அது எப்படி வணக்கமாக முடியும் என்பது சந்தேகமாக இருக்கிறது இதைதான் ரசூசல்லாஹ் செல்லும் எப்படி தொழுகை பாதத்து நோக்கு தக்கார் அச்சு இது வணக்கமாக இருக்குதோ உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய அரசியலையும் உங்களுடைய விவசாயத்தையும் நீங்க வணக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பிரதானமான வழிகாட்டலை அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதனால் கண்ணியமானே இடத்துல நாங்க திரும்ப ஒரு முறை கேட்கணும் எனக்கு நீ சரியான நுணுக்கத்தை அறிவை பொருத்தமான நேரத்துல பொருத்தமான முடிவு எடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தருள் என்று அல்லாடத்துல நாங்கள் மன்றாடணும் அப்பொழுதுதான் அல்லாஹு சாலா ஒரு சமூகத்தை அதனுடைய பாதையில அதனுடைய வழிகாட்டல அல்லாஹ் சரியாக அவர்களுக்கு எடுக்க வேண்டிய முடிவை முறையாக எடுப்பதற்குரிய வழிகாட்டல் அல்லாஹ் தலா கொடுப்பார் செல்லும் அவர்களுக்கு தெரியும் மதீனாவுடைய வாழ்க்கையில எனக்கு கொஞ்ச காலத்துல மௌத்து வரப்போகிறது அல்லதால குரான் அறிவிச்சு இன்னக்கு மையத்தும் இன்னமும் மையத்துவோம் நவியவர்களுக்கு தெரியும் சுலைமான் அலி இஸ்லாத்துக்கு அல்லா தாலா எப்படி மௌத்த கொடுத்தாங்க சுலைமான் சலாம் அந்த கட்டிட வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்த ஜின்களை அவர்கள் பார்த்து பார்த்தே அந்த கிளாஸ் ரூம்ல அவர்கள் தன்னுடைய அசாவை ஊண்டியவர்களாக பல காலம் இருந்தும் அல்லா தலா இறுதியாக அவர்களுடைய ரூப எடுத்தது ஒரு வருஷத்துக்கு அல்லது அந்த காலத்துக்கு பிறந்துதான் மக்களுக்கு தெரிய வந்தது அவர்களுடைய கருத்தை நபி அவர்கள் தான் ஒரு பயானாக சையா ஹரீஸ்ல பயன் செய்திருக்கிறார் மூசா அலி இஸ்லாத்துடைய மௌத்து வந்தது என்பது ஆக எந்த நபியாக இருந்தாலும் அந்த நபியுடைய முடிவு மௌத்தாக இருக்கும் அல்லாதான் வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த நபிக்கு மௌத்து கொடுக்கிறான் நம்ம யாருமே மௌத்து இல்லாம இருக்கிறது இல்லை அதனால வசூசல்லாசலம் அவர்களுக்கு தெரியும் எனக்கும் அல்லாத்தால மௌத்த வச்சிருக்கிறான் இந்த மௌத்து வரும் முன்பு நான் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய தொழில் உத்தியோகம் மற்ற மற்ற பணிகளை நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறது போல தொழுங்க நான் சொல்லுவதை நீங்க எப்படி கண்டீர்களோ அது போல சொல்லுங்க ஜக்காத் எப்படி விநியோகிக்கப்படணும் என்னிடத்தில் படிச்சு கொள்ளுங்க நோம்பு நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவாக நபர்கள் காட்டி தந்தது போல அரசியலையும் காட்டிவிட்டு போக வேண்டும் அரசியலும் எப்படிதான் செய்ய வேண்டும் பாலிடிக்ஸ் இப்படிதான் அமைய வேண்டும் என்பதையும் செல்லும் மிக அழகாக செய்து காட்டு கண்ணிவாக்களே ஒரு இஸ்லாமிய ஸ்டேட் ஒன்று உருவாக்குறதுக்கு அந்த இஸ்லாமிய ஸ்டேட்ல மாற்று மதத்தவர்கள் இந்துக்களாக பௌத்தர்களாக கிறிஸ்தவர்களாக அந்த காலத்துல யூதர்களாக முஸ்லிம்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது எல்லோருடைய உரிமைகள் எப்படி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் எப்படி நீளமாக அவர்கள் பல்லெடுத்தப்பட வேண்டும் என்ற இந்த பகுதியை செல்லும் மிக பத்து வருஷம் தன்னுடைய ஆட்சி காலத்துல அதை செய்து காண்பித்தார்கள் அது உலகத்துடைய ஒரு முன்மாதிரியான சாசனமாக கன்ஸ்டியூஷனாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது அதுலயும் ஒரு அந்நிய மார்க்கத்துக்குரியவருக்கு எப்படி ரைட்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நவீனர்கள் காட்டி தந்திருக்கிறார் கனிமவர்களே எப்படி இந்த நாட்டில் மஸ்ஜித் மதரசா என்று சொன்னா பெரும்பாலான சமூகத்துக்கு ஒரு சந்தேகத்துக்குரியதாக மாறின காரணத்தினால நாங்க நீங்க மஸ்ஜித் துவர் மதரசா துவர் என்று செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் இது நாங்க செய்த கௌபம் மசித் என்பது அதுக்கு யாருமே அச்சப்படக்கூடிய இடமும் அல்ல சர்வசாதாரணமாக மக்கள் வரப்போகக்கூடிய ஒரு இடமாக மாறியிருந்திருக்கணும் செல்லம் அவர்களுடைய மிக பயங்கர விரோதி எதிரிகளின் எதிரி அப்படிப்பட்ட எதிரியை கூட மஸ்ஜிதில் வச்சுதான் இஸ்லாம் என்னன்றதை நபியவர்கள் காட்டினார்கள் விரோதிலும் விரோதிக்கு அங்க மஸ்ஜிதுடைய சூழல் என்னென்பது விளங்கியது கனிவாளர்களே இரண்டாவது விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபது எழுபது இஸ்லாமிய நாடுகள்ல குரான் சொன்ன இஸ்லாம் குரான் வழிகாட்டிய இஸ்லாம் நபியவர்கள் முன்வைத்த இஸ்லாம் அது பிராக்டிக்கல்ல இல்லாமல் போன காரணத்தினால் உலகத்துல இது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது உலகத்துல இஸ்லாமிய ஆட்சிகள் இருந்தும் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய ஆட்சிகள் இருந்தும் முஸ்லிம் தலைவர்கள் இருந்தும் அந்த காலத்துல நபியவர்களுடைய பயிற்சி பெற்றவர்கள் எப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அது போல வாழ்ந்து காட்ட இன்றைய இஸ்லாமிய ஆட்சி உலகம் அதை அதை அறிவிக்கிறது இஸ்லாம் இருந்தால் இஸ்லாமிய நாடுகள்ல அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைக்கி பார்க்கலாம் இஸ்லாம் ஒரு நாட்டுல பார்க்கலாம் ஒன்று ரெண்டு நாட்டுல பார்க்கலாம் இஸ்லாமிய கலாச்சாரம் ஒரு முன்மாதிரியாக ஒரு ஒரு நாட்டுல போய் பார்க்கலாம் இஸ்லாமிய வணக்க வழிபாட்டுல மிக கவனமாக உள்ளவர்கள் இன்னொரு நாட்டுல போய் பார்க்கலாம் இப்படி இஸ்லாம் எந்த அக்கீதம் கௌமி எதிர்த்துவம் வணக்க வழிபாடுகள் கொடுக்கல் வாங்கல் கலாச்சாரம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல அகலாக் என்பது சிதறி போயிருக்கிறது அம்மக்கரஜலாருடைய அந்த ரெண்டரை வருஷ ஆட்சியில அவை இப்படி அப்படி சித்தரித்து காண்பித்தது உமரதேலாருடைய பத்து வருஷ ஆட்சியில சுகானல்லாம் அது காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு பெண் இராக்கில இருந்து மக்காவுக்கு தனிய வருகிறார் இராக்கில இருந்து மக்காவுக்கு தனிய வருகிறாள் அந்த காலத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அபியூஸ் பண்ணக்கூடிய அவளை தவறான முறையில யாரும் அணுகக்கூடிய ஒரு சூழல் இருக்கவில்லை அல்லாவுக்கால அப்படி ஒரு அன்வாய்ப்பட்டாக யாருடைய ஆட்சியில உமரது எல்லாருடைய ஆட்சியில யார் அந்த உமர் நவியவர்களை கொலை செய்ய வந்த உமர் பாவங்கள் பக்கம் மனிதன் தூண்டப்படுவார்கள் ஒரு ஆட்சி கைப்பற்ற இவரை கொள்ளணும் இவரை கொண்டாதான் இவருக்கு விஷத்தை போடணும் இவரை அழிச்சு போடணும் இவர் இருந்தா எனக்கு ஆட்சி செய்ய முடியாது இது ஒரு புதிய கதை அல்ல நவியவர்களுக்கு பல சூழ்ச்சிகள் செய்தார் மக்கால செய்த முதல் சூழ்ச்சி இவருடைய தலையை வெற்றிட்டு வந்தால் நூறு ஒட்டகம் கிடைக்கும் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு நபிக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சிகள்ல நபியவர்கள் அமர்ந்திருந்த இடத்துல பெரிய கல்ல கொண்டு போடுறதுக்கு திட்டம் போட்டார்கள் அது சக்சஸ் ஆக இல்ல நபியவர்களுக்கு விருப்பமான ஆட்டரட்சியில விஷத்தை கொண்டு கொடுப்பாங்க அதுவும் சக்சஸ் ஆக இல்ல நபியவர்களுக்கு சூரியம் செய்தார்கள் வெப்பமிச்ச மச்சிதங்களுக்கு வச்சு மஸ்ஜித் ஓப்பனிங் டே மஸ்ஜித் ஓப்பனிங் செல்வது என்று சொல்லி நபி அழைப்பு கொடுத்தாங்க நீங்க தான் வந்து இந்த மஸ்ஜித் ஓபன் பண்ணணும் அதுக்கு ஆம்சும் வெப்பன்ஸும் வச்சு நபி அவர்களை பிளாஸ் பண்ணி போடுறதுக்கு ஏற்பாடு செய்தார்கள் இதெல்லாம் மதியத்துடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அல்லாம நபி அவர்களை பாதுகாத்தார்கள் கனிவர சகோதரர்களை பெரியார்களே பொதுவான ஒரு அணுகுமுறை இருக்கிறது இந்த அணுகுமுறை ஆனா நபியவங்க என்ன கொள்ள வந்த எனக்கு எதிராக சதி செஞ்ச எனக்கு எதிராக தவறாக பிளக் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் நான் சிறந்த தீனை தர விரும்பிவிட்டேன் கனிமாவர்களே சமீப காலத்துல நாங்க பாக்குறோம் அர்தவான போல அல்லது மகேர போன்றவர்கள் பேசுகிறார்கள் நாங்க முஸ்லிம் தலைவர்கள் உலகத்துக்கு இஸ்லாம் என்றால் எழுதார் என்பதை சொல்ல தவறிவிட்டோம் இதை உரிய முறையில் காட்ட தவறிவிட்டோம் எப்படி நாம் நம்முடைய இந்த பௌத்த பெரும்பான்மை சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாம் என்றால் என்னென்பதை எங்களுடைய இந்த நீண்ட வரலாற்றில் நாம் தவறிவிட்டோம் என்று கௌபா செய்து கொண்டு அதுக்குள்ள பரிகாரங்களை தேடுகிறோமோ அதே போலதான் ஆட்சியாளர்களும் இன்றைக்கு அதன் பக்கம் கவனம் செலுத்திருக்கிறார்கள் அதனால் கனிமானத்திலே முதலாவது வரலும் இஸ்லாம் இஸ்லாமிய ஒரு அரசியல் முறைய நமக்கு கற்று தந்திருக்கிறது அப்பதான் நாங்க அந்த இலக்கை இந்த நாட்டில் அடைய முடியும் வியாபாரத்துக்கு வழிகாட்டுறது போல வச்சதுல தொழிலுக்கு வழிகாட்டுறது போல வச்சதுல குடுக்கல் வாங்கலுக்கு வழிகாட்டுறது போல வச்சதுல திருமணத்துக்கு வழிகாட்டுறது போல வச்சதுல அனந்தர சொத்து பிரிக்கிறதுக்கு வழிகாட்டுறது போல வச்சதுல பெண்களுடைய உரிமையை வழிகாட்டுறது போல அல்லாவுடைய வாழ்க்கையில ஆண்களுடைய ரைட்ஸ கற்றுக் கொடுக்கிறது போல அல்லாவுடைய வாழ்க்கையில அரசியல் எப்படி அமைய வேண்டும் அதுல குறிப்பாக இஸ்லாமிய நாட்டுல வாழக்கூடியவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அரசியலில் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுப்பது மசிதுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை சரியாக நாங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாக எங்களுடைய சந்ததியில உருவாகக்கூடிய தலைவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடியதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் சொல்லிக்கும் பொழுது சுகானல்லா அதால வரக்கூடிய அந்த இஸ்லாமிய உணர்வுகள் சிந்தனைகள் அது வித்தியாசமாக இருக்கும் என்னதான் இஸ்லாம கோபியாவை ஈடுபடுத்தினாலும் இந்த அணுகுமுறையால அது வென்றெடுக்க முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது கனிவாளர்களே அந்நியர்கள் வந்து நாங்க என்னதான் ஆழ மொழிபெயர்த்து ஹதீஸ்களை மொழிபெயர்த்து இஸ்லாமிய புத்தகங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட அந்நியர்கள் கவர்வது வார்த்தைகள் அல்ல புத்தகம் அல்ல மொழிபெயர்ப்பு அல்ல அதுக்கும் அல்லாஹாலா ஒரு பகுதியை நிச்சயமாக கொடுத்திருக்கிறான் மாற்று கருத்து கிடையாது ஆனால் கவரக்கூடியது ஆக கூட எது மனித வாழ்க்கையில் அமையக்கூடிய ஆட்சியாளர்களை அவர்கள் ரெண்டு வருஷ கலீஃபா அமீராக இருந்த நேரம் பிரசிடண்டாக இருந்த நேரம் எப்படி ஆட்சி நடத்தினார்கள் உமரது எல்லாருடைய பத்து வருஷம் எப்படி ஆட்சியாக இருந்தது சுவாரது எல்லாருடைய பன்னெண்டு வருஷம் எப்படி ஆட்சியாக இருந்தது அவர்கள் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆட்சி செய்தவர்கள் அல்ல அவருடைய ஆட்சி காலத்துல அந்நியர்கள் பெருசு மதிக்கப்பட்டார்கள் யூதர்கள் உரிமைகள் பெற்றார்கள் கிறிஸ்தவர்கள் அவருடைய ரைட்ஸ்களை பெற்றுக் கொண்டார்கள் முஷிக்கீன்கள் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொண்டார்கள் கன்னிமாசத்திலே ஆண் பெண்ணுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் ரைட்ஸ் இருந்தது அவள் தட்டி கேட்க பேச அல்லாஹால சூரத்தில் முஜாதலாவ அதனுடைய ஆரம்ப பட்சமே அல்லாஹ் முஜாதலுக்கு சொல்கிறா நபியவர்கள் பெண்ணுடைய விஷயத்துல செலுத்தின கவனத்தை நபியவர்களுக்கு அல்லாஹால சூரத்தாக இருக்கிறார் அதனால் கண்ணியமார்களே இன்றைய வாலிபர்கள் இன்றைய யுவதிகள் தாய்மார்கள் எல்லோருமே அல்லாஹ் முதலாவது கேட்க வேண்டிய துவானா யாருன்னா உரிய நேரத்துல உரிய முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அந்த சௌஃபிக் செய்யும் நானும் அப்துல்லா அப்பாஸுக்கு நீ கொடுத்தது போல ஒரு அறிவை நுணுக்கத்தை தெளிவை யாரெல்லாம் நீ எனக்கு நசிவாக்கு அதை நான் முதலாவது சொல்றேன் இரண்டாவது குரான்ல அல்லாஹாலா அரசியலை பத்தியும் சொல்லியிருக்கிறார் அரசியல் தான் இஸ்லாம் இஸ்லாத்துல அரசியல் கிடையாது என்பது அல்ல எப்படி வியாபாரத்துக்கு தொழிலுக்கு பங்கு இருக்கிறதோ அதே போல ஒரு பிரிவுதான் இஸ்லாமிய ஆட்சி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாதால ஆட்சியாளர்களாக மாற்றில்லை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாத தீர சரியத்தை உலகத்தில் நிலைநிறுத்தது அதுக்குதான் குரான் சொல்கிறது மனித நான் படைக்கவில்லை மனித எல்லாம் வணக்கம் என்று சொல்லும் பொழுது அது ரெண்டு வகையாக பெறுகிறது ஒன்று சுத்த வணக்கம் சொல்லுங்க நோன்பு சகா ஹஜ் ஒன்று ஆட்சியில வரும் பொழுது அந்த ஆட்சிய மனிதன் அல்லாத பொருத்தத்தை அல்லாவுடைய கட்டளைகளை கொண்டு வரும் பொழுது அது ஒரு வழக்கமாக மாறுகிறது வியாபாரம் அதில் அல்லாத சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அது ஒரு வாதத்தாக மாறுகிறது திருமணம் வெறுமனை இச்சையும் பிரிச்சைகளுக்கு அல்ல அதில் அல்லாத கற்றலை வரக்கூடிய நேரத்தில் அதுவும் வழக்கமாக மாறுகிறது அந்த அடிப்படையில இந்த நாட்டில் வாழக்கூடியதாங்க ஒரு ஆயிரம் வருட வரலாறை பெற்றதாங்க இந்த காலகட்டத்துல ஒரு அரசியல் நெருக்கடியான ஒரு காலத்தை இந்த சமீப காலத்துல நாங்க சந்திச்சு கொண்டிருக்கிறோம் அதுல பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களும் இஸ்லாமும் என்ற ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச யாருமே இதுல மாற்று கருத்துள்ளவர்கள் கிடையாது அது சிலது எங்கட தவறுகள் இருக்குது அதனால் அடையாளம் கண்ட எங்களை திருத்துகிறோம் ஆனா எல்லாமே எங்களை தலையில போட முடியாது இது உலகத்தில் உள்ள ஒரு சதி இஸ்லாம் தான் இன்றைக்குள்ள எங்களை விரோதி அந்த விரோதியை ஒளிச்சொடும் என்ற அந்த உலகத்துடைய பட்ஜெட்டுகள்ல கொடுக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய தொகை போபியா உலகத்துல பரப்புறதுக்கு அது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை முறை இஸ்லாமத்தில் அரசியல் ஒன்று இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்ப இந்த ஆட்சியாளர்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க இஸ்லாம போபியாவோட உருவாக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இஸ்லாம் அரசியலை பத்தி மிக தெளிவாக பேசியிருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தை பேசியிருக்கிறது ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்ல ஒரு மாற்று மதத்தவனுக்கு அவனுடைய தெய்வத்தை வணங்குவதற்கு எப்படி ரைட்ஸ் கொடுத்திருக்கிறது அவனுடைய உரிமைகளை எப்படி பாதுகாத்திருக்கிறது அதனுடைய அவர்கள் தன்னுடைய கவச விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் உமர்றதையிலான அவர்கள் ஒரு யூதனுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்துல வயோதிகராகிவிட்டால் அவரிடத்துல டெக்ஸ் எடுத்தது இந்த வயோதிகரிடத்திலிருந்து டெக்ஸ் எடுக்க முடியாது என்ற டெக்ஸ் தெரிந்து கொடுத்தார்கள் எப்படி எங்களோட ஜனாதா அந்நியர்களுக்கு சொல்லப்படும் பொழுது சரியான கவர்ச்சியாக இருக்குது முஸ்லிம்களுடைய மையத்தை பாருங்க எங்களுடைய திருமணம் அது அந்நியர்களுக்கு விளங்க வைக்கும் பொழுது சரியான சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய வாழ்க்கை முறை அந்நியர்களுக்கு விளங்க வைக்கும் பொழுது அவர்களை எப்படி கவருகிறதோ கண்ணியமானங்களே இதை விட அதிகமாக கவரும் எங்களுடைய அரசியல் சரியாக விளங்க வைக்கப்பட்டார் இந்த காலத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல்ல நேரடியாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வேட்பாளர்களாக கண்டினேட்டாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்களாக இருக்கலாம் அல்லது அதுக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லார்கிட்ட மிக பணிவாக மிக தயவாக குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வேண்டிக் கொள்வது இஸ்லாமிக் அட்டிக்ஸ் இஸ்லாமிய வழிகாட்டல்களை பேணி நடக்க சென்ற ஏந்த சும்மால நான் பல இடங்களில் பேசினதுல நான் நாலு சூறாக்களை வலியுறுத்தியிருந்தேன் அந்த சூரத்தில் கிளாஸ் சூரத்தில் கவுண்டர் சூரத்தில் அசர் இந்த மூணு சூறால அமல் செய்தால் நாலாவது சூரத்து தான் சூரத்து நசர் அல்லா இந்த நாட்டுக்கு சிறந்த ஒரு ஆட்சியை பெருசை தரணும் நாம் என்ன செய்யணும் அது முதலாவது எங்களால் நடக்கும் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை சுவாசம் நபியவர்கள் காட்டி தந்த முறைகள் அதே நேரத்தில் எங்களுடைய இந்த சூரத்தில் அசல் மீது அமல் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் சிறந்த பொருத்தமான ஒரு ஆட்சியாளரை நிறைவேற்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இதோடு சேர்த்துதான் நான் இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது இந்த ஆட்சியாளருடைய தெரிவை அல்லா கிட்ட எல்லாரும் சொல்லுது சலாத்துல் ஹாஜா சொல்லுது எல்லாம் நான் பதினேழாம் தகுதி நவம்பர் மாசம் ஓட் போட போகும் பொழுது எனக்கு உரிய தெரிவு செய்வதற்கு நீ எனக்கு வழிகாட்டு வாக்களிக்கிறது ஒரு ஜனநாயகம் இஸ்லாமிய பார்வையில இது ஒரு சாட்சி நான் கொடுக்கும் சாட்சி நான் செய்யும் சிபாரிசு இது இந்த நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற அல்லாரிடத்தில் அந்த உதிர்ப்பை ஏற்படுத்துறது அவை ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது கடிமாக்களே தொழுகை அல்லா எல்லா விஷயங்களையும் மாற்றிருக்கிறான் அதனால நான் நீங்களும் தொழுகை பக்கம் கவனம் செலுத்தி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நோம்பு இப்படிதான் முடிக்கணும் ஜக்காத் இப்படிதான் கொடுக்கணும் அச்சு இப்படிதான் செய்யணும் என்று மெம்பர்லதான் சொல்லப்படுது நோவும் தொழுகையும் ஜக்காத்தும் ஒரு இபாதம் அதுவும் எப்படி சொல்லப்படுகிறதோ வியாபாரம் குடும்பம் இல்லற வாழ்க்கை திருமணம் அனந்தர சொத்து உரிமை இப்படிதான் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அதே போல இந்த கேண்டிடேட் நான் தெரிவு செய்யணும் என்றும் இந்த மெம்பர்ல சொல்லப்படும் ஆனால் அதுக்குரிய சூழலும் காலமும் இல்லை அதுக்குரிய சூழலும் காலமும் அதனால ஒரு சைடு என்றாலும் உங்களுக்கு விளங்க வைக்கணும் அதுதான் அரசியல் இருக்கிறது இஸ்லாம் சிறுபான்மையினராக வாழும் பொழுது எப்படி அரசியல் செய்யணும் என்பதை வழிகாட்டிருக்கிறது அந்த வழிகாட்டலை கருத்துக்கெடுத்து நீளமாக தூர்வோடு அமைதியாக நிதானமாக துவாவோடு அல்லாடத்துல மன்றாடி யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு தலைவரை ஆட்சி தர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எங்களுக்கு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் மத தலைவர்களாக இருக்கலாம் சுயேசத்தையும் தேசத்தையும் பேசக்கூடிய ஒரு காலத்தை நாம பார்க்கிறோம் இதுக்கும் இஸ்லாமிய வழிகாட்டலும் இருக்கிறது கனிவார்கள் அல்ல இஸ்லாம் தீங்குக்கு பதில் தீங்கு கொடுக்கிறது அல்ல இப்ப தீங்குக்கு பதில் நலவுதான் நாங்க எங்களோட மார்க்கத்தை பிராக்டிக்கலி அது அது ஸ்பிரிச்சுவலி நாங்க அதை சரியான முறையில முன்வைக்காததுதான் இந்த பெரும்பான்மையுடைய தலைவர்களுக்கும் இதில் சந்தேகம் வந்திருக்கிறது எங்க நாட்டில் எதிர்பாராத சகரான்கள் உண்டாயினதோ உண்டாக்கப்பட்டதோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக முன்னிருந்த சோதனை விட ஒரு பயங்கரமான சோதனையாக மாறிருக்கிறது கன்னிமார்களே இந்த நிலைமைகள் மாற்றப்படுவதற்கு இஸ்லாமிய வாழ்க்கை முறைய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு இதுக்கு ஒரு பங்களிப்பு கொண்ட செய்தி அல்லா முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்தில் சரியான அரசியல் வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் நண்பர்களாக மாற்றுறது அரசியல் காலத்துல மட்டுமல்ல இஸ்லாம் என்பது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது நான் இந்த நாட்டில் வாழ் வேண்டும் சொல்றேன் இந்த நாட்டில் வாழ்வதற்கே இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் எழுபது வீத மக்களையும் நாங்கள் உள்ளத்தால் வென்றெடுக்க வேண்டும் அது அது எங்களுடைய அகிலா எங்களுடைய துவா எங்களுடைய சௌவா எங்களுடைய எங்களுடைய மன்றாட்டம் எங்களுடைய நற்கண்பு எங்களுடைய சிறந்த குடுக்கல் வாங்கல் எங்களுடைய முன்மாதிரியான அரசியல் இந்த காலத்துல அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நேரடியாக சொல்ல வருவது இஸ்லாமிய வழிகாட்டல்களை நூற்றுக்கு நூறு உங்களால் பின்பற்ற முடியாது அதனுடைய அடிப்படைகளை நீங்கள் பின்பற்ற முயற்சி எடுக்க வேண்டும் அரசியல் ஆதரவாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஏசி பேசி திட்டி ஒருவருக்கு ஒருவர் பத்வா செய்து மற்றவர்களுடைய குறைகளை பேசக்கூடிய அரசியல் இல்லாமல் நலவுகளை பார்த்து பேசி நல்லதை கொண்டு வரக்கூடிய சூழல்களை உருவாக்குவதை அது இரண்டாவது முடியும் ஒன்று எங்களுடைய அணுகுமுறையால் இரண்டாவது அல்லாடத்தில் பன்றாக இறுதியாக வரக்கூடிய எலெக்ஷன்ல யாருமே நான் நிகாவில நிஜாவில நான் வாக்களிக்க முடியாது என்ற நிலைப்பாடு எடுக்காமல் நான் ஒரு முஸ்லீம் இந்த நாட்டுடைய பிரஜை என்ற அடிப்படையில் எனக்கு வாக்குரிமையை பயன்படுத்துவது எனக்குள்ள ரைட் அதை நான் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றத சொல்லிக்கொண்டு எல்லாரும் துவால ஈடுபடுவது மேலான சோழர்களே அல்லாஹ் துவாவை கொண்டு நிலைமைகளை மாற்றுகிறான் சௌபக கொண்டு மாற்றுகிறான் எங்களை திட்டினவர்கள் ஒரு நாள் திட்டினார்கள் நாம ஜும்மால மக்கள் துவா சௌபால ஈடுபட்டோம் அடுத்த நாள் எங்களை பாராட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள் நிலைமைகள் மாற்றக்கூடியவன் அல்லா அல்லாத கைவசம் இருக்கிறது அனைத்து உள்ளங்களும் அதனால் இந்த நாட்டுடைய சிறந்த முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ அதற்கு எங்களை அல்லாவுடைய அந்த உதிர்ப்ப வழிகாட்டில பெற்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ வல்ல அல்லா அனைவர்களுக்கும் தௌபிக் செய்வாராக எங்களை ஈமான பலப்படுத்துவாயா இவனை விவாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயா எங்களுடைய வழக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயா முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ செய்வாயாக இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை சீராக்கி தருவாயாக முஸ்லிம்களுக்கு எதிராக எதிராக நடக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளை தௌடுபடியாக்கி விடுவாயாக இந்த நாட்டுக்கு பொருத்தமான இந்த நாட்டை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பொருத்தமான தலைவரை எமக்கு நிர்ணயித்து தருவாயாக